आपादचूडमनुभूय हरिंशयानम् मध्ये करे रधुहितुर्मुदितान्तरात्मा अद्रष्टुताम् नयनयोर्विषजान्तराणाम् यो निश्चिकायमनवै मुनिवाहरन्तम् काट्टवे कण्डपार कमलनल्लाडयुम् தேட்டரு பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறித்தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே அமலநாதிபிரான் அடியார்க்கென்னையாட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் விமலன் நின்மலன் நீதிவானவன் நீள் மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணிருள்ளனவொக்கின்றது அமலநாதிபிரான் அடியார்க்கென்னையாட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளனவொக்கின்றது உவந்த உள்ளத்தனாய் உலகமளம் தண்டமுற நிவந்த நீள் முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழிலரங்கத்தம்மான் அரைச்சி வந்த வாடையின் மேல் சென்றதாமென் சிந்தனையே மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தர அரங்கத்தரவினனையான் போல் நிறத்தாடையும் அதன் மேல படைத்ததோரெழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தர அரங்கத்தரவினையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல எனப் படைத்ததோரிழில் உந்தி மேலதன்றோ அடியேனுள்ளத்தின் உயிரே சதுரமாமதில் சூழ் இலங்கை கிறைவன் தலைபத்துதிரவோட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் சதுரமா வண்டு பாட மாமயிலாடரங்கத்தம்மான் திருவயிற்றுதரபந்தம் என்னுள்ளத்துள் நின்றுலாகின்றதே வாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் ஓரமாதவம் செய்தனன் கொல்லறியேன் அரங்கத்தம்மான் திருவாரமார் வதன்றோ அடியேனையாட்கொண்டதே துண்டவெண் பிரயன் துயர தீர்த்தவன் அஞ்சிரய வண்டு வாழ் பொழில் சூழ் அரங்கநகர் மேயவப்பன் அண்டரண்ட வகிரண்டத்து ஒரு மாநிலமெழுமால் வரை முற்றுமுண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்யக் கொண்டதே கையினார்